வெந்ததேரூரி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு வீடாமல் உன் பதமேவும் நின்றைய போல அடியேனும் வந்து விநாச முன் தீர மசிவஞான வடிவாகி பதமேறி என் கலையார வந்தருள் பாத அலத்தாராய் எந்த நுள்ளேக செஞ்சுடராகி என் கணிலாடு அரசகாய எங்கள் சுவாமி அருள் பாலா சுந்தர ஞான மின்புறமாறு அங்கிருமாடி அணை போனே சுந்தரமான சிந்தினில் மேவும் கந்த சூரே வந்து விநாச முன்களி தீர மண் சிவஞான வடிவாகி வந்ததமீறி என் கலையார வந்தருள் பா سوئے سر پھر